நெறிந்த கருங்கூழல் மடவாய் நில் நடியின் விண்ணப்பம் நெறிந்த கருங்கூழல் மடவாய் நில் நடியின் விண்ணப்பம் செறிந்த மணி மூடி ஜனகன் சில இருத்து நீனை கொணர்ந்தது செறிந்த மணி மூடி ஜனகன் சிலையிருத்து நீனை கொணர்ந்தது அறிந்தரசு களை காட்ட அருந்தவத்தோர் இடை விளங்க அருந்தரசு கலை செறிந்த சீலை கொடுத்தவத்தை சிதைத்ததும் ஓரடையாளம் செறிந்த சீலை கொடுத்தவத்தை சிதைத்ததும் ஓரடையாளம் நல்லியம்பு மலர் கோதாய் அல்லியம்பு വള്ളിയമ്പുമല சொல்லுகேன் கேட்டருளாய் துணை மலர் கண்படமானே சொல்லுகேன் கேட்டருளாய் துணை மலர் கண்மடமானே எல்லியம் போதி நிதிருத்தல் இருந்ததோ இடவகையில் எல்லியம் போதி நிதிருத்தல் இருந்ததோ இட மலையில் மல்லிகை மாலை கொண்டங்கு காத்ததும் போரடையாளம் மல்லிகை மாலை கொண்டங்கு காத்ததும் போரடையாளம் அல்லி அன்பு மலர் கோதா கலக்கிய மாமனத்தனளாய் கை கேசி வரும் வேண்ட கலக்கியமா மனத்தனளாய் கை கேசி வரும் வேண்ட கலக்கியமா மனத்தனளாய் கை கேசி வரும் வேண்ட മനക്കിയ മാമനത്തനായി മന്നവനും വരാതൊഴിയ മനക്കിയ മാമനത്തനായി മന്നവനും വരാതൊഴിയ குல குமரா காடுரைய போவென்று விடி கொடுப்ப குல குமரா காடுரைய போயின்று விடி கொடுப்ப குல குமரா காடுரைய போயின்று விடை கொடுப்ப இலக்குமணன் தன்னோ மனதோரடையாளம் இலக்குமணல் தன்னோடும் ஏகியதோரடையாளம் வரணிந்த மூனை மடவாய் வைதேகி விண்ணப்பம் வாரணிந்த மூளை மடவாய் வைதேகி விண்ணப்பம் திரணிந்த யோதியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய் தேரணிந்த யோதியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய் கூரணிந்த வேல்வல்லவன் குகலோடுக இந்த வேலவன் குகனோடு கங்கை தன்னில் சிறனிந்த தோழமை கொண்டதும் ஓரடையாளம் சிறனிந்த தோழமை கொண்டதும் ஓரடையாளம் மனமேறு மனமேறு மேல் நோக்கி வைதேகிவிண்ணப்பம் காணமரும் கல்லதற் போய் காடுரைந்த காலத்தில் காணமரும் கல்லதற் போய் காடுரைந்த காலத்தில் தேன்மரும் கோழில் சாரல் சித்திர தேனமரும் போழில் சார சித்திரக்கூட திருப்ப பால்மொழியாய் பரதனம் வி பணிந்ததும் ஓரடையாளம் பால்மொழியாய் பரதனம் வி பணிந்ததும் ஓரடையாளம் சித்திரகூட திருப்ப சிறு காக்கை மூளை தீண்ட சித்திரகூட திருப்ப சிறு காக்கை மூளை தீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகும் திரிந்தோடி அத்திரமே கொண்டறிய அனைத்துலகும் தெரிந்தோடி வித்தகனே ராமாவோடில் நபயம் என்றலர வித்தகனே ராமாவோடில் நபயம் என்றலர அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓரடையாளம் அத்திரவியதன் கண்ணை அறுத்ததும் போரடையாளம் மின்னோத்தனுள்ளிடையால் மெய்யடியேன் விண்ணப்பம் மின்னோத்தனுள்ளிடையால் மெய்யடியேன் விண்ணப்பம் நோத்தனுடையாள் மெய்யடியின் விண்ணப்பம் கொண்டோத்த மான்வொன்று புகுந்தினிது விளையாட பொன்னோத்த மான்வொன்று புகுந்தினிது விளையாட நில் நல்பின் வழி நின்று வழி நின்று சிலை பிடி தம்பிரானேக நல்வி வழி நின்று சிலை பிடி தம்பிரானேக பின்னே அங்கில குமணன் பிரிந்ததும் ஓரடையாளம் പിന്നെ അങ്കിലക്കുമണ് പിരിന്തലും പോരടയാളം ആ மைத்த குமாபல குழலாள் வைதேகி விண்ணப்பம் மைத்த குமாமலர் குழலாள் வைதேகி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரக்கோன் உடனிருந்து நினை தேட ஒத்த புகழ்வானது கோன் உடனிருந்து நினைத்தேட அத்தகு சிர் அயோத்தியர் கோன் அடையாளம் இவை மொழிந்தான் அத்தகுசில் கோன் அடையாளம் இவை மொழிந்தான் அத்தகுசில் கோன் அடையாளம் சங்கீவை மொழிந்தான் இத்தகையால் அடையாளம் ஈரவன் கை மோதிரமே இத்தகையால் அடையாளம் ஈரவன் கை மோதிரமே திக்கு நிறை புகழாளன் தீவேள்வி சென்ற நாள் தேக்கு நீரை புகழாளன் தீவேள்வி சென்ற நாள் மெத்த பெரும் சாவை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு மெத்த பெரும் சாவை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு ஒக்குமாலடையாளம் அனுமான் என்றூச்சி மேல் ஒக்குமலடையாளம் அனுமான் என்றூச்சி மேல் ஒக்குமலடையாளம் அனுமான் என்றூச்சி மேல் வைத்து கொண்டு உகந்த நல்லால் மலர் குழலால் சீந்தையுமே வைத்து கொண்டு உகந்த நல்லால் மலர் குழலால் சீந்தையுமே வாராரும் முலை மடவாய் வைதேகி தனை கண்டு வாராரும் முலை மடவாய் வைதேகி தனை கண்டு சீராரும் திரல் அனுமந்தே தெரிந்துரைத்த அடையாளம் சீராரும் தீரல்ல நூமன் தெரிந்துரைத்த அடையாளம் பாராரும் புகழ் புதுவை பட்டர் வீரான் பாடல் வல்லார் பாராரும் புகழ் புதுவை பட்டர் வீரான் பா வள்ளல் வல்லார் ஏறாரும் வைகுந்தத்திமயபரோரிடு ஆரே ஏறாரும் வைகுந்தத்திமயபரோடிரு பாரே ஏ